ரிபுகீதை முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் அகண்ட பர நிச்சயத்தினால் அத்வைத பிரம்மமாவாய் என்றுரைக்கும் அத்தியாயம் சகலமறை முடிவுக்கு முடிவேயாகி சாரங்கள் அனைத்திற்கும் சாரமான மிகவும் மகா ரகசியமாம் நிர்ணயத்தை மெய்யுணர்வானந்த வடிவான ஈசன் அகிலவித ஜீவர்க்கும் ஹிதமேயாக அத்தியந்த கருணையினால் அறைந்த வண்ணம் நிகழ்வுறவே நிதாக நினக்கிங்கு சொல்வா நிச்சயமா மனதுடனே நின்றே கேளாய் சர்வமுமே பரபிரம்ம ஸ்வரூபமன்றி சர்வமன பிரிதாக சிறிதும் இல்லை இருமையுரா பிரம்மமதே நம் ஸ்வரூபம் இறையும் மையமில்லை ஈசன் நானை அரியவனே ஆதனினான் அனைத்தும் என்றும் அகண்ட பர என்றும் அது நான் என்றும் பிரிவு பெறா பூரணமா நிச்சயத்தை பெற்றதனால் எப்போதும் சுக்கே திறப்பாய் அகம் பிரம்மம் என்றுரமா நிச்சயித்தே ஆக்கை முதல் அகம் என்னும் நினைவை தள்ளு ஜெகம் பிரம்மம் என்றுரமாய் நிச்சயித்தே ஜெகத்தெல்லாம் உண்மை எனும் நினைவை தள்ளு அகபிரம்மம் ஜெகம் பிரம்மம் என்று வண்ணம் அனவரதம் தொடர்பாக நிச்சயிக்கில் ஜெகம்பரனான் என்னும் அயல் துயில்வோன் கையில் செரிகின்ற மலரெனவே சுயமாய் நீங்கும் வானமுதர் பூத்தமில்லை புவனம் இல்லை வகுக்கின்ற ஈசனில்லை ஜீவன் இல்லை நானுமில்லை நீயுமில்லை யாரும் இல்லை நாமமில்லை ரூபமில்லை என்றும் எல்லாம் ஞானகனமான பரபிரம்மம் என்றே ஞான நிலை பெருமளவு நிச்சயித்தால் பானமுறும் பேதமயல் பாதவத்தின் பக்குவத்தின் பலமெனவே சுயமாய் நீங்கும் தேகமில்லை பொறிகள் இல்லை உயிர்கள் இல்லை இடம் மதியும் இல்லை மனதும் இல்லை ஆகும் அகங்காரமில்லை சித்தம் இல்லை அதன் மூலாம் ஞானமில்லை அனைத்துமென்றும் ஏகபர பிரம்மெனும் நிச்சயத்தை எப்போதும் தப்பாமல் அபியாசிக்கில் பாகமுறும் பலவிதமாம் பேத புத்தி பானுவின் முன் இருளனவே சுயமாய் நீங்கும் நனவுமில்லை கனவுமில்லை துயிலும் இல்லை நாடியிடும் துரியமில்லை நானாவில்லை பிணமருவும் வியஷ்டி இல்லை சமஷ்டி இல்லை பிரிவுற்ற பிரபஞ்சம் எவையும் இல்லை அனவரதம் அகிலமுமே பிரம்மம் என்றும் அகண்டபர நிச்சயம் இங்கடைந்தே அத்தால் மனதினுடை விகல்பமெல்லாம் மாற்றி என்றும் மகத்தான பரபிரம்ம மாத்திரமாவாய் அகில அதிஷ்டான பரபிரம்மத்தின் கண் அயலனவே கற்பிதமாய் காண்பதெல்லாம் திகழும் அதிஷ்டான பரபிரம்மம் அன்றி தினையளவும் மன்னியமாயில்லை என்றே தகமை மிகும் விசாரணையால் நேதி பண்ணி தற்பிரம்ம நிச்சயம் இங்கடைந்தே அத்தால் நிகழும் மனோவிகள் பங்கள் அனைத்து நீக்கி எப்போதும் பரபிரம்ம மாத்திரமாவாய் அகிலனவே அறிவுற்ற துவைத்தம் என்றும் அவை நீக்கும் அகண்டபர விசாரம் என்றும் அயல் வடிவாம் சர்வமுமே மித்தியை என்றும் மற்றவையும் அத்தியந்தம் அசத்தே என்றும் பயிலலுறும் இவ்விதமாம் தோற்றமெல்லாம் பகுப்பற்ற பரபிரம்மஸ்வரூபமென்றே அயலனுகா கண்டபர நிச்சயத்தால் அத்வைத பரபிரம்ம மாத்திரமாவாய் நித்தமுடன் அனித்தத்தின் விவேகமென்றும் நிகழ்கின்ற குணதோஷ விவேகமென்றும் பக்தனொடு முக்தனுடைய விவேகமென்றும் பாவமுடன் அபாவத்தின் விவேகமென்றும் விஸ்தரமாய் விளங்கிய இத்தோற்றம் எல்லாம் விபுவான விமலபர சொரூபமென்றே அஸ்தபுரா கண்டபர நிச்சயத்தால் அத்வைத பரபிரம்ம மாத்திரமாவாய் ஸ்ருதி முதல் பலவிதமாம் நூல்கள் என்றும் சொல்லியிடும் ஆசிரியர் சிஷ்யர் என்றும் திருஷ்யமாம் தேக முதல் நானே என்றும் திரிக்குருவாம் பரபிரம்மம் நானே என்றும் பிரிவுறவே பிறங்கிய இத்தோற்றம் எல்லாம் பின்னமிலா பரபிரம்ம ஸ்வரூபமென்றே மறுவிய யுவ கண்ட பர நிச்சயத்தால் மகத்தான பரபிரம்ம மாத்திரமாவாய் அகமனிஷம் பாசமுறும் ஜீவன் என்றும் அகமனிஷம் பந்தமிலா பிரம்மம் என்றும் விகலமுறும் ஜகமுதலீதுண்மை என்றும் விசித்திரமாம் ஜகமுதலில் தில்லை என்றும் வெகுவிதமாய் விளங்கிய இத்தொற்றம் எல்லாம் வியாபகமாம் பரபிரம்ம ஸ்வரூபமென்றே மகிமை மிகும் அகண்ட பர நிச்சயத்தால் மகத்தான பரபிரம்ம மாத்திரமாவாய் தினம் தவிராது எங்கியிடும் கர்மம் என்றும் திருடமாகச் செய்கின்ற பக்தி என்றும் அனந்தவித தெய்வ உபாசனைகள் என்றும் அத்தெய்வ மூர்த்திகளின் பூஜை என்றும் மனந்தனிலே மருவிய இத்தோற்றம் எல்லாம் மகத்தான பரபிரம்ம சொரூபமென்றே கனந்தவிரா கண்டபர நிச்சயத்தால் களங்கமிலா பரபிரம்ம மாத்திரமாவாய் எனதெனதென்றெண்ணியிடம் அமதை என்றும் யான் நீ யான் என்றெண்ணியிடம் அகந்தை என்றும் பினமருவும் வாக்கியமாம் விஷயம் என்றும் பிரிவுற்றவாந்தரமாம் விஷயம் என்றும் இனமருவும் இவ்விதமாம் தோற்றம் எல்லாம் இருமையிலா பரபிரம்ம சொரூபமென்றே கனமருவும் கண்டபர நிச்சயத்தால் களங்கமிலா பரபிரம்ம மாத்திரமாவாய் பஞ்சமகா பஞ்சமகாபூத்தம் என்றும் வசனமுதல் பஞ்சவித விஷயம் என்றும் ஹானியரும் அனந்தவித உலகம் என்றும் அளவற்ற பிரம்மாண்ட கோட்டி என்றும் ஊனமுறும் இவ்விதமாம் தோற்றம் எல்லாம் உணர்வுருவாம் பரபிரம்மஸ்வரூபமென்றே ஹீனமுரா கண்டபர நிச்சயத்தால் இருமையிலா பரபிரம்ம மாத்திரமாவாய் சிரிக்கின்ற விதி முதலை மூர்த்தி என்றும் சிருஷ்டி முதல் ஐந்து வித கிருத்தியம் என்றும் அறிகின்ற சுரர் முனிவர் நரர்கள் என்றும் அலைவுற்ற அநேகவித திரியக்கென்றும் நெறிகொண்ட இவ்விதமாம் தோற்றம் எல்லாம் நிர்மலமாம் பரபிரம்ம சொரூபமென்றே இருகின்ற அகண்ட பர நிச்சயத்தால் இருமையிலா பரபிரம்ம மாத்திரமாவாய் தடமருவும் தீர்த்தங்கள் ஸ்தலங்கள் என்றும் தயங்கியிடும் தேவதைகள் சேவை என்றும் மடவிகிரி வாரதிகள் நதிகள் என்றும் அங்குற்ற அநேகவித உயிர்கள் என்றும் தொடர்புருமி துவைத்தத்தின் தோற்றம் எல்லாம் துகளற்ற பரபிரம்ம ஸ்வரூபமென்றே இடமருவும் கண்டபர நிச்சயத்தால் இருமையிலா பரபிரம்ம மாத்திரமாவாய் புத்தியுடை நிச்சயமாம் விருத்தி என்றும் புகழ் மனதின் சந்தேக விருத்தி என்றும் விஸ்தரமாய் சிந்தை செய்யும் விருத்தி என்றும் விதம் விதமாம் அபிமான விருத்தி என்றும் சித்திரமாய் தோற்றிய எவ்விருத்தி எல்லாம் சின்மயமாம் பரபிரம்ம சொரூபமென்றே சுத்தமுறும் அகண்டபர நிச்சயத்தால் சுககனமாம் பரபிரம்மம் மாத்திரமாவாய் தேகமென்றும் என்றும் தியங்கி இடம் மனதென்றும் புத்தி என்றும் ஆகும் அகங்காரம் என்றும் சித்தம் என்றும் அனைத்திற்கும் காரணமாம் அவித்யை என்றும் பாகமுற தோன்றிய இத்தோற்றம் எல்லாம் பகுபற்ற பரபிரம்ம ஸ்வரூபமென்றே சோகமுறா அகண்டபர நிச்சயத்தால் சுககரமாம் பரபிரம்ம மாத்திரமாவாய் மாயை என்றும் அவித்யை என்றும் ஜீவன் என்றும் மகேஷன் என்றும் ஜீவ பர வகுப்பீதென்றும் பல வியஷ்டி என்றும் சமஷ்டி என்றும் அதிகமென்றும் தாழ்விதென்றும் சமமீதென்றும் மேயமுறும் இவ்விதமாம் தோற்றம் எல்லாம் இலங்கிய சிற்பரபிரம்ம சொரூபமென்றே நேயமுறும் கண்டபர நிச்சயத்தால் நிர்மலமாம் பரபிரம்ம மாத்திரமாவாய் தூலமதாம் எஷ்டி என்றும் சமஷ்டி என்றும் சுக்ஷுமமாம் எஷ்டி என்றும் சமஷ்டி என்றும் மூலமதாம் எஷ்டி என்றும் சமஷ்டி என்றும் முழுவதென்றும் கிஞ்சில் என்றும் மிஷிரம் என்றும் கோலமுறும் இவ்விதமாம் தோற்றம் எல்லாம் குலவிய சிற்பரபிரம்ம ஸ்வரூபமென்றே சாலவுரும் கண்டபர நிச்சயத்தால் சண்மயமாம் பரபிரம்மம் மாத்திரமாவாய் விஸ்வ முதல் வியஷ்டிய பீமானி என்றும் விராட்டு முதல் சமஷ்டிய பீமானி என்றும் பசுபதிகள் பலவிதமா பாசம் என்றும் பகுப்புற்ற ஜீவபர ஜகங்கள் என்றும் நஸ்வரமாய் தோற்றிய இத்தோற்றம் எல்லாம் நாசமுரா பரபிரம்ம சொரூபமென்றே அசுபமுரா கண்டபர நிச்சயத்தால் அசஞ்சலமாம் பரபிரம்ம மாத்திரமாவாய் வகுப்புற்ற வாட்சியமாம் பொருளீதென்றும் வழுவற்ற விலட்சியமாம் பொருளீதென்றும் பகுப்புற்ற ஐக்கியமாம் பொருளீதென்றும் பகரவனா ஸ்வபாவ பரம் பொருளீதென்றும் தொகுப்புற்ற இவ்விதமாம் தோற்றம் எல்லாம் துகளற்ற பரபிரம்ம சொரூபமென்றே மிக பற்றும் அகண்டபர நிச்சயத்தால் மெய்யுணர்வாம் பரபிரம்ம மாத்திரமாவாய் பதத்தினுடை சுவாவார்த்தம் வாட்சியம் என்றும் பதமதனின் விசேஷார்த்தம் லட்சியம் என்றும் விதித்தபடி விளம்பலது சக்தி என்றும் விசேஷமுற விளம்பல் லக்ஷணையாம் என்றும் கதித்திடும் இவ்விதமான தோற்றம் எல்லாம் களங்கமுறா பரபிரம்ம சொரூபமென்றே உதித்திடும் இவ்வ கண்டபர நிச்சயத்தால் உணர்வுருவாம் பரபிரம்ம மாத்திரம் ஆவாய் விட்ட லக்ஷணையாலும் ஐக்கியம் தோன்றா விடாத லக்ஷணையாலும் ஐக்கியம் தோன்றா திட்டமதாம் உபய விலக்ஷணையொன்றாலே இலங்கு பர ஜீவைக்கியம் இலங்கும் என்றே திட்டமுறத் தோன்றிய இத்தோற்றம் எல்லாம் திகழ் உருவாம் பரபிரம்ம சொரூபமென்றே சிட்டமுறும் அகண்டபர நிச்சயத்தால் சின்மயமாம் பரபிரம்ம மாத்திரமாவாய் புறையற்ற நிருபாதி ஸ்வரூபம் தானே புகழும் மகாவாக்குகளின் பொருளாமன்றி பிரிவுற்ற சோபாதி சொரூபமென்றும் பேசு மகா வாக்குகளின் பொருளன்றென்றே விரிவுற்ற இவை முதலாம் தோற்றம் எல்லாம் விமலமதாம் பரபிரம்ம ஸ்வரூபமென்றே தெரிவுற்ற கண்டபர நிச்சயத்தால் தியக்கமிலா பரபிரம்ம மாத்திரமாவாய் சர்வமுமே பரபிரம்ம சொரூபமென்றே சகல மறைமுடிகளுமே சாற்றலாலும் பிரிவரவே பரபிரம்ம ஞானம் பெற்ற பெரியோரும் இவ்விதமே பேசலாலும் இருளறவே பரசிவனும் எமக்கு முன்னம் இவ்விதமே அருள் செய்த இயல்பினாலும் உரை தரும் இவ்வகண்டபர நிச்சயத்தில் ஓரணவும் ஐயமிலை உறுதி இதே அதிஷ்டானமான பர பிரம்மத்தின் கண் ஆரோப வடிவனவே காண்பதெல்லாம் மதித்தாயின் மன்னுமதிஷ்டானமன்றி மற்றணுவும் ஆரோப வடிவே இல்லை நிதித்தியாசம் நிரந்தரமாய் செய்வோருக்கே நிகழ்த்திய அனுபூதி நிகழும் அன்றி குதித்தாடும் மனதின் வசமானோருக்கு கூறிய இவ்வனுபூதி கூடாதென்றும் ஆதலினால் கல்பிதமாய் காண்பதெல்லாம் அதிஷ்டானமான பர பிரம்மென்றும் ஏதமிலா பிரம்மம் யானே என்றும் யானந்த பரபிரம்மம் தானே என்றும் சாதகமாய் எப்போதும் நிதித்தியாசித்து சல மனதின் விகல்பங்கள் அனைத்தும் தள்ளி பேதமிலா கண்டபர பூத்தம் பெற்று பின்னமிலா பரபிரம்ம மாத்திரமாவாய் ஓதியவார கண்டபர பூத்தம் தன்னை உற்றதனால் பரபிரம்மமானோருக்கே மாதவ இவ்வனாதி மற்றவருக்கு மாய்வதன்றி என்றோ மாய்வதில்லை ஆதலினால் அறைந்தவனம் அகண்ட போதம் அடைந்ததனால் அகண்ட பர பிரம்மமாகி பீதி தரும் பவ துக்கம் அனைத்தும் நீங்கி பிரிவற்ற மோட்ச சுகம் பெற்று வாழ்வாய் அகிலமுமே அகண்ட பர பிரம்மம் என்றும் அயலற்ற அப்பிரம்மம் நாமே என்றும் வெகு திருடமாய கண்டபர நிர்ணயத்தை விமல சிவன் அருளியவா விளம்பினோமாம் மிகவும் அகாரகசியமாங்கி வர்த்தத்தை மன சுத்தியுடன் ஒரு காலேனம் அகமுறவே ஐயமர கேட்டுணர்ந்தோன் அழிவற்ற மோட்ச சுகம் அடைவரன்றே நிர்மலமாய் நிகழும் மகாலிங்கத்தின் கண் நிறைவேற்றும் நித்ய சிவார்ச்சனையேயாதி பரமசிவ பக்தி செய்யும் அன்பருக்கே பகுப்பற்ற பரபிரம்ம ஞானம் தோன்றும் ஸ்திரமுறவே பரபிரம்ம ஞானம் பெற்ற தீரர்களே பவபாச முக்தராவர் அணுவும் அணுவுமிதில் ஐயம் இல்லை அகண்டபர சிவனானை அறைந்ததுண்மை நிக்கில ஜெகநாயக்கனாம் பரேசன் முன்னம் நிகழ்த்திய வாரிபு முனிவன் நிதாகனுக்கங்கு அகிலமுமே பிரம்மென்றும் அது நாம் என்றும் அகண்டபர நிர்ணயமே அருளினான் என்று திகழ்வடுவும் எய்தியிடா ஜெய்கீஷவ்யர்க்கு எவையுமுணர் கந்தனுரை தந்தான் என்று சூத சூதமுனி முனிவர்க்கெல்லாம் சலனமிலா பரம்பொருளை சாற்றினானால் பேதமின்றிய கண்டஸ்வரூபமாம் பிரம்மமல்லது வேரிலையே எனும் ஏதமொன்றிய தோற்றமனைத்துமே ஏகபூரணமாம் பரமே எனும் ஆதியின்றிய அப்பரநாமெனும் அறிவினாலது வாயிடலாமெனல் தீதிலானந்த தாண்டவமாடனம் தேவதேவன் அகண்ட ஸ்வரூபமே தீதிலானந்த தாண்டவ மாடலம் தேவதேவன் அகண்டஸ்வரூபமே நம் தேவதேவன் அகண்டஸ்வரூபமே முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்